الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحابه أجمعين قال الله تعالى في القرآن العظيم والقرآن المجيد لهن مثل الذي عليهن بالمعروف وقال النبي صلى الله عليه وسلم خياركم خياركم لأهله وأنا خياركم لأهلي أو كما كان عليه الصلاة والسلام صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين புகழ் அனைத்தும் அல்லா ஜல்ல ஷானபு தாலாவிற்கே உரித்தாக்குக எம்பெருமானா சல்லல்லாஹு அழைக்க செல்லும் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சகாபாக்கள் தாபிஈன்கள் தவ தாபிஈன்கள் சுகதாக்கள் சாலிஹீன்கள் நாதாக்கள் நல்லவர்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக அன்புக்கும் இறைநேடத்திற்கும் முறைத்தான் அல்லாஹுவின் நல்லடியார்களே இன்றைக்கு அண்ணன் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி செல்லம் அவர்களின் குடும்ப வாழ்க்கை என்ற ஒரு தலைப்பிலே பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏறத்தாழ எட்டு ஆண்டுகள் வாழ்ந்த வாழ்க்கையை ஒரு நாற்பத்தைந்து நிமிடத்திலே முடிக்க வேண்டிய சூழல் இருக்கிறது நீதிபதிகளாக எங்களைத்தான் அல்லாஹ் ஆக்கியிருக்கிறார் நீதிபதியின் சொல்லிட்டு இப்ப நீதி சொல்லுகிறார் அபூ தாலிப் அடுத்த வரியிலே சொன்னார் இன்ன இப்னு அஹி ஹாதா முஹம்மத் என் சகோதரர் மகன் முகமது இருக்கிறாரே இவர் யார் தெரியுமா குத்பாவிலே சொல்லுகிறார் லா யூசுனு பிஹி ரஜில் இந்த மனிதனோடு சரிநிகராக உலகத்தில் யாரையும் நிறுத்த முடியாது ஃபல்லின் அறிவுக்கு நிகராக இவருக்கு நிகராக அறிவு படைத்தவர்கள் யாராவது கொண்டு வந்து காட்டுங்கள் நிறுத்து பார்க்கலாம் சிறப்பிலே இவருக்கு நிகராக கொண்டு வந்து காட்டுங்கள் ஞானத்தையும் சேர்க்கிறார் கதீஜாவை பற்றி எல்லோரும் பேசுகிறார்கள் பணக்கார பெண் பணக்கார பெண் என்று பேசுகிறார்கள் அபூ தாலிப் சொல்வதாக சொன்னார் இன்னல் மால லில்லுன்சாயி இந்த பணம் இருக்கிறதே இது நீங்கும் நிழல் வெளிச்சம் அங்கிருக்கிறது கதீஜா விடத்திலே நீங்கும் நிழல் இருக்கிறது ஆரியத்தின் முத்தரஜா அது இரவலாக பெறப்பட்டது இரவலை மீண்டும் கொடுக்க வேண்டும் பிறக்கும் போதே யாரும் சூட்கேட்டோட பிறக்கிறது இல்லை இரவலாக வருகிறது மீண்டும் அது திரும்ப எடுக்கப்படும் இறந்ததற்கு பிறகு ஒன்றுமில்லாமல் செல்லுவோம் செய்யுங்கள் என்று ஹதீஜா ரலியல்லாஹுக்கு மனம் முடித்து கொடுக்கப்படுகிறார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் முடித்த இரண்டு நாட்கள் ஹதீஜா ரலியல்லாஹு தலை கேள்விப்படுகிறார்கள் எனக்கு சொர்க்கத்திலே மாளிகை மூங்கில் கப்பு மூங்கிலினாலான மாளிகை வேண்டும் நாயகமே இதை நீங்கள் கொடுக்க வேண்டும் அல்லாஹ்விடத்தில் துவா செய்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள் மிஅராஜுக்கு சென்றுவிட்டு தன்னுடைய தோழர்களிடத்திலே வந்து சொல்கிறார்கள் நான் சொர்க்கத்திலே பார்த்தேன் கதீஜா ரலியல்லாஹுவையும் பார்த்தேன் அவர்களின் மூங்கில் மாளிகையையும் பார்த்தேன் அன்புக்குரியவர்களே அழகான வாழ்க்கை இருபத்தைந்து ஆண்டுகளில் பெருமானாரோடு சண்டையிட்ட ஒரு வரலாறை காட்ட முடியாது இன்னைக்கு ஒரு மணி நேரம் ஆம்பளைய வீட்டில் இருந்தா சண்டை வராத ஒரு வரலாறை பார்க்க முடியவில்லை எண்ணி பார்க்கிறோம் பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் ஒரு நாள் ஆயிஷா ரலியல்லாஹு கேட்கிறார்கள் நாயகமே எப்ப பார்த்தாலும் அந்த கிழவியவே நினைச்சிட்டு இருக்கீங்களே ஏன் உங்களுக்கு இருபத்தஞ்சு வயசு அவங்களுக்கு நாற்பது வயசு நீங்க இருபத்தஞ்சு வருஷம் வேற வாழ்ந்திருக்கிறீங்க சல்லல்லாஹு அலைஹி சொல்வார்கள் ஐஷா நீ அந்த கிழமையை பற்றி என்ன நினைக்கிறாய் ஐஷா கத் பி இது கஃபர மக்கள் எல்லாம் என்னை வெறுத்த பொழுது என்னை ஈமான் கொண்ட முதல் பெண்மணி அந்த பெண் எல்லோரும் முகம்மது பொய் சொல்லுகிறார் இட்டு கட்டுகிறார் என்று சொல்லுகிற பொழுது எதையுமே யோசிக்காமல் ஈமான் கொண்ட முதல் பெண்மணி நாம வீட்டுல போய் யாராவது ஒரு ஆம்பளை நான் ஒரு கனவு கண்டேன் அப்படி வந்து இப்படி வந்துச்சுன்னு சொன்னா போய் வேலையை பாருங்க வந்து சொல்றா கனவு என்று புறத்தும் முதல் ஆள் மனைவியாகத்தான் இருப்பாள் ஆனால் என்னை ஏற்றுக்கொண்ட முதல் பெண்மணி என் மனைவி கதீஜா ஒரு சத்த சத்தக்கத்தினி இது மணி என்ன மக்கள் எல்லாம் என்னை பொய்யர் பொய்யர் பொய்யர் என்ற பொழுது முதல் முதலில் என்னை உண்மைப்படுத்தியது என் கதீஜா தான் வவாசத்து நீதி மாளிகா இது அர்ரமணி அன்னாஸ் மக்கள் எல்லாம் பாய்காட் செய்த வேளையில் மூன்றாண்டு காலம் பெருமானாருக்கு தண்ணீர் கொடுக்கவில்லை மூன்றாண்டு காலம் சுவாபி அபூ தாலிபில் பெருமானாருக்கு உணவு கொடுக்கவில்லை இந்த நேரத்தில் தன்னுடைய கோடிக்கணக்கான பணத்தை பொருளாதாரத்தை எனக்காக கொடுத்தது என் கதீஜரனே ரசக்கனி அல்லாஹு குபியா அவ்வளவுதான் அதன் மூலமாகத்தான் எனக்கு குழந்தை செல்வங்களை வழங்கியிருக்கிறார் இருக்கிறார் பாக்கி உங்களால் யாருனாலையும் அல்லாஹ் வழங்கவில்லையே என் ஹதீஜாவை என்னால் எப்படி மறக்க முடியும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அது வாழ்ந்த வாழ்க்கை ஹதீஜாவோடு பெருமானார் எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள் இது மட்டுமா வரலாறு நிறைய பேர் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா என்பவர்கள் கடைசி காலம் விட்டு செல்வத்திற்கு சீமாட்டி இறக்கிற சூழல் வருகிறது கடுமையான காய்ச்சல் கதீஜா எல்லாம் கடுமையான காய்ச்சல் உலகத்திற்கே வாரி வாரி கொடுத்த கதீஜா எல்லாவுக்கு போர்த்துவதற்கு போர்வை இல்லை பெருமானார் இடத்தில் கேட்டு அனுப்புகிறார்கள் ஏதாவது போர்த்திக் கொள்வதற்கு போர்வை கிடைக்குமா நாயகம் தன் துண்டை கொடுக்கிறார்கள் ஹதீஜா போர்த்துகிறார்கள் குளிர் தாங்கவில்லை மீண்டும் பாத்திமாவை அனுப்புகிறார்கள் ஹதீஜா பயந்து போனார்கள் இந்த காய்ச்சலிலே நான் மரணம் அடைந்து விட்டால் அம்மா உன் தகப்பனாரிடத்திலே சொல்லம்மா இந்த காய்ச்சலிலே மரணமாகிவிட்டால் விட்டால் பெருமானார் தன் தலப்பாகையை என் கபரில் வைப்பார்களா என்று கேளம்மா பாத்திமா சென்று கேட்கிறார்கள் அம்மா மூத்தாயிட்டாங்கன்னா நீங்க தலப்பாகையை வைப்பீங்களா கபருல கபரின் வேதனையிலிருந்து நீங்குவதற்கு என்று அம்மா கேட்கிறார்கள் என்கிற பொழுது கண்மணி நாயகம் செல்லல்லா பழிவசலம் கண்களிலிருந்து கண்ணீர் ஊட்டுகிறது சொல்கிறார்கள் அம்மா உன் அன்னைக்கு தலப்பாகையா என் தோளை கேட்டாலும் நான் வெட்டி தருவேன் அம்மா என் தோளை கேட்டாலும் உன் அன்னைக்கு நான் வெட்டி தருவேன் பெருமானார் வைத்திருந்த பாசம் பெருமானாரின் மீது ஹத்தீஜா வைத்திருந்த பாசம் பார்த்தாகிறார்கள் பெருமானார் கபரில் இறங்குகிறார்கள் பெருமான செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணீரால் கதீஜாவை குளிப்பாட்டினார்கள் வரலாறு சொல்கிறதே அவர்கள் அழுது அழகுக்கு அளவில்லை பெருமானாரை பட பெருமானார் அடக்கம் செய்கிறார்கள் கதீஜாவை வாழ்நாளில் பெருமானார் மறக்கவே இல்லை இப்படி ஒரு வாழ்க்கை மற்ற மனைவிகள் எல்லாம் பேசுவார்களாம் கதீஜாவும் நாயகமும் வாழ்ந்ததை போன்று நாங்கள் வாழவன் வேண்டும் அலி ரலியல்லாஹு வீட்டுல ஒரு வயதான கிழவி வருவாங்க பெருமானார் கடுமையா உபசரிப்பார்கள் நாயகத்திற்கு எல்லோரும் உபசரிப்பு ஆனால் நாயகம் ஒரு கிழவிக்கு ஹிதுமன் ஐஷர் அலி எல்லாம் கேட்கிறாங்க இந்த கிழவி வந்தா இப்படி வேலை செய்றீங்களே என்ன காரணம் பெருமானார் சொன்னார்கள் அம்மா ஐஷா இது என் ஹத்தீஜாவின் தோழி என்றார்கள் என் ஹத்தீஜாவின் தோழி இந்த தோழி ஹத்தீஜா இருக்கிற பொழுது வந்தால் ஹத்தீஜா இந்த பெண்ணிடத்தில் இப்படித்தான் நடந்து கொள்வார்கள் வீட்டில் சமைச்சு கொடுக்கவோ அந்த பெண்மணிக்கு உபகாரம் செய்யவோ கதீஜா செய்ததை நான் செய்கிறேன் அம்மா என்று பெருமானார் சொல்லுகிறார்கள் என்றால் கதீஜாவோடு எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள் பெருமானார் கதீஜா அல்லாமல் பத்து மனங்களை முடித்தார்கள் அது அல்லாமல் மாரியத்துல் கிபத்தியா என்ற ஒரு அடிமை பெண்ணையும் பெருமானார் மணக்கிறார்கள் பெருமானாரை விரும்பி நாங்கள் உங்களை மனமுடித்துக் கொள்ளுகிறோம் என்று சொன்ன பெண்மணிகள் மொத்தம் அறுபத்தெட்டு பேர் நாங்கள் உங்களை மணந்து கொள்கிறோம் நேரடியாக வந்து நாங்கள் உங்களை மணந்து கொள்கிறோம் என்று சொல்லி மனமுடிக்காமல் திரும்பி போன பெண்கள் 68 பேர்கள் வரலாறு சொல்கிறது ஹதீஜாவுக்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலாவை மணக்கிற வரலாறு எப்படி மணந்தார்கள் வரலாறு சொல்கிறது ஹதீசு முட்கள் சொல்கிறது ஹதீஜா அல்லாவின் மரணத்திற்கு பிறகு மூன்று முறை கனவு காணுகிறார்கள் பெருமானார் மணக்குகள் வருகிறார்கள் ஒரு தங்க தாம்பாளத்தை கொண்டு வருகிறார்கள் அதிலிருந்து துணியை திறக்கிறார்கள் அலி அல்லா என்று எழுதியிருக்கிறார் மூன்று முறை இந்த கனவை காணுகிறார்கள் நாலாவது முறை ஜிப்ரஹீலே வந்துட்டார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி செல்லும் இடத்திலே வந்து சொன்னார்கள் ஜிப்ரஹீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் வந்தவர்கள் நாயகமே நீங்கள் ஹத்தீஜாவை மனமுடித்துக் கொள்ளுங்கள் நாயகமே என்று ஜிப்ரஹீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொல்கிறார்கள் இவர்கள் சொன்ன அதே நாள் அன்று உஸ்மான் இப்னு மதுபூன் ரலியல்லாஹுவினுடைய மனைவி ஹவுலா பின்த் ஹக்கீம் பெருமானாரின் வீட்டுக்கு வருகிறார்கள் உஸ்மான் இப்னு மதுபூன் ரலியல்லாஹுடைய மனைவி ஹவுலா பின்த் ஹக்கீம் வீட்டுக்கு வருகிறார்கள் நபியே நாயகமே உங்களுக்கு மணமுடிக்க வேண்டிய காலம் இருக்கிறது நாயகமே இங்கு ஒரு பாக்கிரான பெண் இருக்கிறார்கள் நாயகமே அந்த பெண்ணை நான் போய் பேசவா என்று கேட்டார்கள் பெருமானார் யார் என்று கேட்க அதுதான் ஆயிஷா இருக்கிறார்கள் வயசு ஆறுதான் ஆயிஷா இருக்கிறார்கள் பெருமானாருக்கு ஏற்கனவே மூன்று முறை கனவு வந்திருக்கிறது ஜிப்ராஹில் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொல்லி இருக்கிறார்கள் ஹவுலா பின் தஹக்கீம் இப்பொழுது நேராக பெருமானாரினுடைய அனுமதியை வாங்கிக் கொண்டு அபூபக்கர் ரலியல்லாஹுவினுடைய வீட்டுக்கு செல்கிறார்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு வீட்டிலே இல்லை அபூபக்கர் ரலியல்லாஹுவினுடைய மனைவி உம்மு ரூமான் யார் அந்த உம்மு ரூமான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் யாராவது ஊருள் பார்க்க உலகத்திலே பார்க்க ஆசையா உம்மு ரூமானை பார்த்துக் கொள்ளுங்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு சஹாபாக்கள்லாம் சொல்லுவாங்களாம் உலகத்துல வாழும் போதே ஊருளிங்களோட வாழ்றீங்க இனி மறுமையில உங்களுக்கு எவ்வளவு ஊருளினோ என்று பேசிக் கொள்வார்களாம் பெருமானார் உலகத்தில் இருந்து கொண்டே அபுபக்கர் அலி அல்லாஹ்வினுடைய மனைவிக்கு சொன்ன பேர் ஊரை பார்க்க ஆசையா நீங்கள் உம்முருமானை பார்த்துக் கொள்ளுங்கள் இந்த ஹவுலா உம்முருமான் இடத்திலே செல்லுகிறார்கள் சென்று பெருமானாருக்கு உங்கள் மகள் ஆயிஷாவை கொடுக்க வேண்டும் என்று சொல்ல அபுபக்கர் அலி அல்லாஹ் வெளியே சென்றிருக்கிறார்கள் வரட்டும் என்று சொல்ல அபுபக்கர் அலி அல்லாஹ் தஆலா வருகிறார்கள் வந்தவுடன் இந்த செய்தி சொல்லப்படுகிறது அபுபக்கர் அலி அல்லாஹ்வுக்கு ரெண்டு பிரச்சனை வந்து நிற்கிறது முதல் பிரச்சனை பெருமானார் என் தோழர் இல்லையா என் தோழர் இல்லையா நான் பெண்ணை கொடுத்து இதனால் சங்கடங்கள் வந்துவிடக் கூடாது முதல் பிரச்சனை இரண்டாவது பிரச்சனை ஏற்கனவே இந்த பெண் முத்தைம் அதி நான் திருமணம் முடிக்க வேண்டும் என்று வாதா செய்யப்பட்டிருக்கிறது ஏற்கனவே ஆயிஷாவை வாதா செய்து விட்டார்கள் முத்தைம் இப்னு அதிக்கு கொடுக்கிறேன் என்று வாதா செய்து விட்டார்கள் வாக்குறுதியை மீறிய பழக்கம் அபூபக்கர் ரலியல்லாஹுக்கு கிடையாது அரபுகளுக்கு இயற்கையாகவே கிடையாது ரெண்டு பிரச்சனை வந்திருக்கிறது பெருமானாரிடத்திலிருந்து இந்த செய்தி வருகிறது அலி ரலியல்லாஹு தஆலா நேரா சென்றாங்க முத்தஹிம் இப்னு அதியை பார்க்கிறார்கள் பார்த்துவிட்டு சொன்னார்கள் அவர் குஃப்ரிலே இருக்கிறார் இவர்கள் ஈமானில் இருக்கிறார்கள் என் பிள்ளை ஆயிஷாவை என் பிள்ளை ஆயிஷாவை உங்களுக்கு நான் தருகிறேன் ஆனால் நீங்கள் ஈமான் கொள்ள வேண்டும் என்று சொல்ல நான் ஈமான் கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது உன் பிள்ளையும் எனக்கு வாண்டான்ட்டார் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய ஏற்பாடு அழகாக நடக்கிறது நான் ஈமான் கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது உன் பிள்ளையையும் நான் மனமுடிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை என்று அவரே வாக்குறுதியை ஒப்பந்தத்தை மீறுகிறார் இதற்கு பிறகு அபுபக்கர் நாயகம் வருகிறார்கள் ஹுமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சொல்லுகிறார்கள் ஆயிஷா ரலியல்லாஹுக்கு ஆறு வயதிலே திருமணம் நடக்கிறது ஒன்பது வயதிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்யாணம்னா ஒப்பந்தம் தான் நடந்துச்சு பெருமானார் செல்லல்லா அலைஹி பாலிகானதற்கு பிறகு ஒன்பது வயதிலே ஆயிஷா ரலியல்லாஹுவோடு ஒன்று சேர்கிறார்கள் ஒன்று சேர்கிறார்கள் வரலாறு சொல்லி காட்டுகிறது அந்த ஐஷா நாயகி ஒன்று சேர்ந்த காலத்திலேயும் விளையாட்டு பிள்ளையாகத்தான் இருந்தார்கள் பெருமானார் விளையாட விட்டு விடுவார்கள் வற்புறுத்திய வரலாறு இல்லை ஆயிஷாவை தொட்ட அந்த விளையாட்டை பார்க்க வேண்டுமே என்று அபிசீனியர்கள் விளையாடுகிறார்கள் ஆயிட்டா நாயகிக்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்கு வெளியிலே வீட்டினுடைய அந்த திரைச்சீலையை ஒதுக்கி ஆயிஷா ரலியல்லாஹு மறைத்துக் கொண்டு நீ விளையாட்டை பார் என்று பெருமானாரினுடைய தோள்புஜத்திலே தன்னுடைய தலையை வைத்து விளையாட்டை பார்த்துக் கொண்டே இருப்பார்கள் பார்த்துக் கொண்டே இருப்பார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி ஒரு மணி நேரம் ஆகிறது ஐஷா போதுமா ஐஷா போதுமா கொஞ்சம் பேசாம இருங்க நாயகமே என்று சொல்ல பெருமானார் பேசாமல் இருக்கிறார்கள் இன்னொரு மணி நேரம் கிடக்கிறது விளையாட்டை பார்த்தது போதுமா என்னை கிரிக்கெட் பார்த்த மாதிரி என்னை பார்த்துட்டு இருந்திருக்காங்க இன்னைக்கு டிவியில அன்னைக்கு நேரடியா பெருமானார் செல்லல்லா வச்சலம் போதுமா அம்மா இருங்கள் நாயகமே பெருமானார் செல்லல்லா வச்சலம் மனைவியோடு எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள் பெருநாள் அன்று இரண்டு பெண்மணிகள் ஆயிஷா நாயகிக்கு முன்னால் உட்கார்ந்து பாட்டு பாடி கொண்டிருக்கிறார்கள் இந்த நேரத்திலே பெருமானார் வீட்டுக்குள்ளே இருக்கிறார்கள் அங்கு பாட்டு முழக்கம் ஓடிக்கொண்டிருக்கிறது அபுபக்கர் அலி அல்லாஹு உள்ள வந்த உடனே நாயக எங்கன்னு கேட்டாங்க உள்ள இருக்கிறாங்க பெருமானார் இவங்க ரெண்டு பேரும் பாங்க உன்ன வந்ததே கோபம் அவுக்கிறது இல்லாவுக்கு இந்த ரெண்டு ஷைத்தான் யாருன்னு கேட்டாங்க இந்த ரெண்டு சைத்தானி யாரு நாயகம் இருக்கிற பொழுதே வீட்டுக்குள்ளேயே பாட்டா முதல்ல இந்த சைத்தான் அடிக்கணும் பெருமானார் செலல்லா அலைஹி வஸல்லம் சிரித்துக் கொண்டே வந்தார்கள் பாட விடுங்கள் பிடித்துத்தான் பாடுகிறார்கள் இது ஒன்றும் ஹராம் அல்ல பாடவிடுங்கள் இது பெருநாள் என்று ஆயிஷா சந்தோஷமாக கேட்கிறார்கள் கேட்கட்டும் ஆயிஷா என்றார்கள் உமா நபிகள் கோமான் செல்லல்லா அலைஹி செல்லம் தன்னுடைய மனைவியோடு எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள் வரலாறு சொல்கிறது ஆயிஷா நாயகி சொல்லுவாங்களா பெருமானா செல்லல்லா அலைஹி செல்லம் என்னவர்கள் எனக்கு கிடைத்த பாக்கியம் என்ன தெரியுமா யாருக்கும் கிடைக்காத பத்து சிறப்பு எனக்கு உண்டு திருமானாராள் முதல்ல பாக்கிராக கன்னி பெண்ணாக பெருமானார் என்னை மட்டும்தான் திருமணம் முடித்திருக்கிறார்கள் வேற பதினோரு மனைவியில யாரும் கன்னி பெண் அல்ல நான் மட்டும்தான் இரண்டாவதாக சொன்னார்கள் என் சந்ததிகள் மட்டும்தான் நாலு தலைமுறை சகாபிகள் என்றார்கள் நாலு தலைமுறை அபூபக்கர் அலி சகாபி சஹாபி அவங்க வாப்பா அபு குஹாபா சகாபி அபூபக்கர் அலி அல்லாஹு தஆலாவினுடைய மகள் அஸ்மா சகாபி அஸ்மாவுடைய மகன் அப்துல்லாஹ் இப்னு சுபைத் சஹாபி நாலு தலைமுறை சஹாபாக்கள்லயே நீங்க வரலாறுகளை புரட்டுங்கள் நாலு தலைமுறை சஹாபியாக இருந்தது எங்க குடும்பத்திற்கு மட்டும்தான் கிடைத்த பாக்கியமே தவிர வேறு யாருக்கும் கிடைக்கவில்லை மூன்றாவதாக சொன்னார்கள் ஐஷா ரலியல்லாஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு சமயத்தில் ஒன்றாக குளிக்கிற வாய்ப்பும் எனக்கு மட்டும்தான் இருந்தது என்னோட அவ்வளவு நெருக்கமாக பெருமானார் இருப்பார்கள் நாலாவது பாக்கி என்ன தெரியுமா சாபாக்கள்லயே ஒன்ன சாப்பிடும் போது ஒரு கறிய ரெண்டு பேர் வாய் வச்சு கடித்தது நாங்களாக மட்டும்தான் இருக்க முடியும் எப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார்கள் பெருமானார் செல்லல்லா வழிவு செல்லம் ஐந்தாவதாக சொன்னார்கள் அல்லாஹ் என்னை பரிசுத்தப்படுத்தி பதினோரு வசனங்கள் இறக்கினார் வேற யாரும் கத்தை இறக்கல ஐஷா ரலியல்லாஹுவின் மீது கேட்டு ஒன்று பெரிதாக நடக்கிறது அந்த இட்டுக்கட்டிலே ஏராளமான சகாபாக்கள் கலந்து கொண்டார்கள் அஸ்ஸான் இப்னு சாபித்து கூட அதுல கலந்ததனால கடைசியில் அல்லாஹ் கண் பார்வையை போக்கினான் அவர்கள் அழுவார்களாம் இதிலே கலந்து கொண்டேனே என்று அது நீண்ட வரலாறு பிறகு ஒரு நாள் பார்த்துக் கொள்ளலாம் ஆயிஷாவை சுத்தப்படுத்தி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 11 வசனங்கள் எனக்கு மட்டும் தான் இறங்கி ஆறாவதாக சொன்னார்கள் என்னுடைய சூரத்தை காட்டி சொர்க்கத்தில முடிவு செஞ்சு கல்யாணம் நடந்தது எனக்கு மட்டும்தான் ஜிப்ராஹில் அலைஹிஸ்ஸலாம் நேரா என் தோற்றத்தையே கொண்டு வந்து நாயகத்திட்ட காட்டி இவரை கல்யாணம் பண்ணனும் இந்த ஆயிஷாவை கல்யாணம் பண்ணணும்னு சொன்னது எனக்கு மட்டும் தானே உலகத்துல யாருக்கும் இல்லை ஏழாவதாக பெருமனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என் சுற்றில் தான் ஒவ்வொரு நாளைக்கு ஒரு மனைவி இருப்பாங்க ரசூலுல்லாஹ் வஃபாத்தானது கூட என் சுற்றில் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நாள் ஆயிஷாவின் நாள் எட்டாவதாக சொன்னார்கள் மற்ற மனைவிகளை விட பெருமானார் எனக்காக அதிகம் துஆ செய்திருக்கிறார்கள் குது நிஸ்மதீனின் ஆதியில் உமைரா மக்களே மார்க்கத்தில் பாதியை இந்த பெண்ணிடத்தில் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்ன நாயகம் ஆயிஷாவுக்காக நிறைய ஒமா அலனத் வமா அசரத் ரகசியமாக ரகசியமாக செய்த இரவில் பகலில் செய்த எல்லா பாவங்களையும் ரப்பே மன்னித்து விடு என்று ஆயிஷாவுக்காக பிரத்தியோகமாக பெருமானார் துவா செய்திருக்கிறார்கள் எனக்கு மட்டும்தான் வேற யாருக்கும் இல்லை ஒன்பதாவதாக சொன்னாங்க எனக்கு கிடைத்த பெரிய சிறப்பு பெருமானார் வஃபாத்தாகிற பொழுது என் மடியில் தான் வஃபாத்தானார்கள் என் வடியில் தான் வஃபாத்தானார்கள் என் வடியில் எத்தனையோ முறை பெருமானாருக்கு வகி இறங்கி இருக்கிறது இந்த வாக்கியம் உலகத்தில் யாருக்கு கிடைத்திருக்கிறது கடைசி கடைசியாக சொன்னார்கள் ஐசா சித்திகா ரலியல்லாஹு புத்தாலா சொன்ன வார்த்தைகள் தெரியுமா பெருமானார் என் வீட்டில் தான் அடக்கப்பட்டிருக்கிறார்கள் கியாமத் நாளில் எழுப்புவதும் என் வீட்டிலிருந்து தான் என்றார்கள் இந்த வாக்கியம் உலகத்தில் யாருக்கு கிடைத்திருக்கிறது இந்த ஆயிஷாவோடு பெருமானார் வாழ்ந்த வாழ்க்கையை நம் சமுதாயத்தில் இருப்பவர்கள் யோசித்து வாழ்ந்ததுண்டா மூன்றாவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சௌதா பின்த் ஜம்ஆவை மணமுடிக்கிறார்கள் யார் இந்த சௌதா பின்த் ஜம்ஆ சக்கரான் அம்ரால் திருமணம் முடிக்கப்பட்டு அபிசீனியாவுக்கு சென்று விட்டு வருகிறார்கள் ரெண்டு முறை அபிசீனியாவுக்கு போனாங்க மக்காவிலே கொடுமை தாங்க முடியாமல் அபிசீனியாவுக்கு சென்று திரும்பி வருகிற பொழுது சௌதாவினுடைய கணவர் இறந்து போகிறார் சௌதாவுக்கு வயசு அப்படியே 50 இதுக்கு முன்னாடியே சவுதா கனவு கண்டார்கள் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் கால் என் கழுத்திலே தன் காலை வைத்து மிதிப்பதை போன்று கனவு கண்டேன் என்று தன் கணவரிடத்திலே சொன்னாங்க சக்கரான் இடத்துல சக்கரான் சொன்னாரு அப்ப நான் மௌத்தா போறது உறுதியாயிடுச்சு நான் மௌத்தாறது உறுதியாயிருச்சு யார் கழுத்திலே கால் வைத்தார்கள் கண்மணி நாயகம் நீ கண்மணி நாயகத்தை கண்டிப்பாக திருமணம் முடிப்பாய் நான் இறந்து விடுவேன் நீ திருமணம் முடிப்பாய் சில நாட்கள் தான் ஆகிறது இறந்து போகிறார்கள் சவுதா மக்கமா நகரத்திற்கு சவுதா மதினமா நகரத்திற்கு வருகிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு ஒளிவு செல்லம் அனுப்புகிறார்கள் திருமணம் நடக்கிறது பெருமானார் ஸல்லல்லாஹு ஒளிவு செல்லம் எதனால் திருமணம் முடித்தார்கள் சவுதாவை சக்ரானிபுன் அம்ரு இறந்ததற்கு பிறகு அவருடைய குடும்பத்தை சார்ந்த சவுதாவினுடைய குடும்பத்தை சார்ந்த யாருமே ஒரு முஸ்லிம் இல்லை எல்லாரும் குஃபார்கள் குஃபார்களின் வீட்டுக்கு சென்றால் கடுமையான நோவினை தொந்தரவும் இருக்கும் என்ற காரணத்தினால் தானே வனமுடித்து அவர்களை காக்கிற பணியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் ஏற்றுக்கொண்டார்கள் இதுதான் அவர்கள் முடித்த மூன்றாவது மனம் நான்காவதாக ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவை உமரை ஃபாரூக் ரலியல்லாஹுவினுடைய மகள் ஹப்சாவை மணமுடிக்கிறார்கள் இது ஒரு நீண்ட வரலாறு ஹப்சா நாயகியினுடைய கணவர் இருக்கிறாரே அப்துல்லாஹ் இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு தஆலா பதிர் போர்க்களத்திற்கு சென்று ஷஹீதாகி விடுகிறார் ஹப்சாவுக்கு சின்ன வயசு ஷஹீதாகி விடுகிறார் உமர் அலி அல்லாஹு தஆலா நேரா வந்தாங்க உஸ்மான் அலி அல்லாஹ்வை பார்த்து கேட்டாங்க உஸ்மான் என் மகள் இருக்கிறார்கள் ஹப்ஸா நீங்க திருமணம் முடித்துக் கொள்ளுங்க என்னைக்குமே உமர் அலி அல்லாஹ் சுத்தி வளைக்கிறதெல்லாம் கிடையாது ஆள் அனுப்புற பழக்கம்லாம் கிடையாது நேருக்கு நேரா தான் நேரா உஸ்மான் அலி அல்லாஹ் இடத்திலே சென்று என் மகளை நீங்கள் மணமுடித்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் உஸ்மான் அலி அல்லாஹ்வினுடைய மனைவி ருக்கையா வஃபாத் ஆகி இருக்கிறார்கள் அந்த கவலையிலே உஸ்மான் இருக்கிறார்கள் நான் என்னுடைய மனைவி ருக்கையாவின் கவலையில் இருக்கிறேன் உங்கள் மகளை எல்லாம் என்னால் மணக்க முடியாது என்று சொல்லி விடுகிறார்கள் நேரா உமரை விட்டுட்டு அபூபக்கர் ரலியல்லாஹு போயிட்டாங்க அலி ரலியல்லாஹு இடத்திலே போய் சொன்னார்கள் என் மகள் ஹப்சாவை நீங்கள் மணமுடித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்ல அலி எல்லாம் ஒரு வார்த்தை பேசவே இல்லை காரணம் பெருமானார் சொல்லி இருக்கிறார்கள் அபுபக்கர் அலி அல்லாவிடத்தில் ரகசியமாக நான் ஹப்சாவை மணமுடிக்கலாம் என்று இருக்கிறேன் இந்த ரகசியத்தை வெளிப்படுத்த வேண்டாம் என்று பெருமானார் சொல்லிவிட்டார்கள் அதனால் அபூபக்கர் ஒரு வார்த்தை கேட்கவில்லை சில தினங்கள் கழிகிறது பெருமானாரே உமர் அலி அல்லாஹ்வை அழைத்து சொன்னார்கள் ஹப்சாவை நான் மனம் முடித்துக் கொள்கிறேன் என்று சொன்ன உடனே உமர் அலி அல்லாஹ்வுக்கு ஏற்பட்ட ஆனந்தம் நேரா அபூபக்கர்ட்ட போயிட்டாங்க உஸ்மானாவது நேருக்கு நேராக சொன்னார் உன்னிடத்திலே வந்து சொன்னேன் என் மகளை திருமணம் முடி என்று நான் சொல்லுகிற பொழுது ஒரு வார்த்தை கூட அபூபக்கர் பேசலையே நீங்க என்ன பெரியார் நீங்க என்ன பெரிய உங்களை மதிச்சு உங்க வீட்டுக்கு நான் வந்தேன் என்னை நீங்கள் மதிக்கவில்லை எனக்கு அல்லாஹ் கொடுத்தது என்ன தெரியுமா எனக்கு அல்லாஹ் பெருமானாரை அழைத்து தான் உணவுடிக்கிறேன் என்றார்கள் அப்பதான் அபுபக்கர் ரலியல்லாஹு அடக்கத்தோடு சொன்னார்கள் அந்த நாயகம் தான் என்னிடத்திலே சொல்லி வைத்திருந்தார்கள் வேகமாக வந்த உமர் ரலியல்லாஹு இங்கும் உங்களிடத்திலே நான் தோற்று போய் விட்டேங்க பெருமானார் தான் இதில் ரகசியம் யாரிடத்திலும் சொல்ல வேண்டாம் என்று சொன்னார்கள் அதனால் தான் நான் அமைதியாக இருந்தேன் என்று அபுபக்கர் அலி அல்லாஹு தஆலா உமர் அலி அல்லாஹ் இடத்திலே சொல்லி அந்த மனம் முடிகிறது ஹப்சா நாயகி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு வாழ்கிறார்கள் வாழுகிற காலத்தில் குர்ஆனுடைய பணிகளை ஹப்சா நாயகி செய்கிறார்கள் பாதுகாத்து வைக்கிறார்கள் கடைசி வரை அவர்களிடத்திலே அல் குர்ஆன் இருந்தது வரலாறு சொல்லிக் கொண்டிருக்கிறது அடுத்ததாக ஐந்தாவதாக உம்மு சலமா அலி அல்லாஹு தஆலா அன்ஹாவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐந்தாவதாக மனம் முடிக்கிறார்கள் யார் அந்த உம்மு சலமா அபு சலமாவினுடைய மனைவி உம்மு சலமா அபு சலமா உகது போர்க்களத்திற்கு செல்கிறார் உகது போர்க்கள அடித்தளத்திலே காயப்படுகிறார் காயம் ஆறுகிறது ஆறிவிட்டதாக எண்ணுகிறார் ஆனால் பாஃப் என்ற இடத்திலே ஒரு படை நடக்கிறது சிரியா சரியா என்று சொல்லுவார்கள் அரபியிலே சிறு படை அதற்காக 150 சகாபிகளை பெருமானார் அனுப்புகிறார்கள் அதிலே இவர்களையும் அபூ சலமாவையும் அனுப்பி வைக்கிறார்கள் அங்கே அபூ சலமா செல்லுகிற பொழுது அந்த புண் புறையோடி போகிறது போன இடத்திலேயே அவர் வஃபாத்தாகி விடுகிறார் அதற்கு பிறகு உம்முசலமா பிள்ளைகளோடு அனாதையாக தங்கி இருக்கிறார்கள் அனாதையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இதை பார்த்து ஹுமான் நபிகள் கோமான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் ஆள் அனுப்புகிறார்கள் ஆள் அனுப்புகிறார்கள் உம்மு சலமா உம்மை நான் மனமுடித்துக் கொள்கிறேன் அப்ப உம்மு சலமா போட்டாங்க மூணு நிபந்தனை முஸ்லிமுக்கும் நான் பொறுப்பு உங்கள் பிள்ளைகளுக்கு நான் பொறுப்பேற்காமல் இருப்பேனா அதை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்கிறார்கள் பெருமானார் மூன்றாவதாக உம்மு சரமார் அலி அல்லாஹு தஆலா சொல்லி அனுப்பினார்கள் நான் கொஞ்சம் ரோஷக்காரி நபி இடத்துல எல்லாம் எதிர்த்து பேச முடியாது ஆனா அபூ சலமா இருக்கும் போது நிறைய பேசுவேன் அவர் தாங்கிக்குவாரு நாயகமே உங்கள்ட்ட அந்த மாதிரி பேசினா சிக்கலாகி போயிடும் ஏன் விஷயத்துல வகியை அல்லா இறக்கிட்டான்னா கடைசி காலம் வரைக்கும் எல்லாம் சபிச்சுக்கிட்டு இருப்பாங்க அதனால நான் கொஞ்சம் ரோஷக்காரி என்று சொல்லுகிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு கொலிவசலம் கிளம்பி கரம் ஏந்துகிறார்கள் அல்லாஹ் உம்முசலமாவின் ரோசத்தை நீ போக்குவாயாக என்று கரம் ஏந்துகிறார்கள் உம்முசலமாவினுடைய சலமாவினுடைய ரோசம் போகிறது உம்முசலமா சலமா ரலியல்லாஹு தஆலாவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மணமுடிக்கிறார்கள் இதெல்லாம் ஐந்தாவதாக பெருமானார் மணமுடித்தது ஆறாவதாக உம்மு ஹபீபா யார் அந்த உம்மு ஹபீபா அபிசீனியாவிற்கு கணவனோடு புறப்படுகிறார்கள் செல்லுகிற வழியிலேயே கணவன் உபேதி இப்னு ஜாஷ் நஸ்ரானியாக மாறிவிடுகிறார் மக்காவிலே வேதனை தாங்காமல் அபிசீனியாவுக்கு அனுப்ப செல்லுகிற வழியிலேயே இவர் நகராணியாகி விடுகிறார் அந்த அம்மாவிடத்திலேயும் உம் ஹபீபாவிடத்திலேயும் சொல்லுகிறார் நீயும் நசராணியாக மாறிவிடும் எவ்வளவு ஈமான் நம்முடைய தாய்மார்களாக இருந்தா பண்ணுக்கெல்லாம் ஈமான விட்டுறான் டெய்லி போய் வீடு வீடா பண்ணு கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு ஈமான விட்டு முப்பது குடும்பங்கள் நான் விளையாட்டுக்கு சொல்லவில்லை நிதர்சனமாக நடக்கிற வரலாறுகள் ஈமானை விடுகிற சின்ன விஜயங்களுக்காக நம்முடைய பெண்பிள்ளைகள் ஈமானை விட்டுவிட்டு தன் பெற்றோரை விட்டுவிட்டு வெளியே செல்லுகிற தூக்கி எறிகிற அவலம் இருக்கிறது ஆனால் அங்கே நடந்தது தன்னன் தனியாக செல்லுகிற பயணத்திலே கணவன் ஈமானை விட்டால் தாய் வீட்டுக்கு செல்லலாம் என்றால் அபூ சுபியான் குப்பார்களின் தலைவராக இருக்கிறார் தாய் வீடும் செல்ல முடியாது என்ன செய்வது ஈமானை விடவில்லை போராட்ட வாழ்க்கை பெருமானார் இங்கிருந்து ஆள் அனுப்புகிறார்கள் அம்ரிபுனு உமையத்தல் அம்ரியை ஆள் அனுப்புகிறார்கள் அம்மா நீ கவலைப்பட வேண்டாம் அம்மா உன்னை நான் மன முடித்துக் கொள்கிறேன் அம்மா காலிது முனு சகித் அவர்கள் அபிசீனியாவில் இருக்கிற பொழுதே ஒப்பந்தம் நடத்துகிறார்கள் இவர்களுடைய இந்த வரலாறு நஜ்ஜாசி மன்னன் கிறிஸ்துவ மன்னன் நஜ்ஜாசி மன்னனின் கண்களில் கண்ணீரை வரவழைக்கிறது பெருமானாருக்கு நாலாயிரம் திருகம் நான் நாயகத்தின் சார்பாக மகராக கொடுக்கிறேன் என்று நஜ்ஜாசி மன்னர் மகர் கொடுத்து வரலாறு இது பெருமானார் மனமுடித்ததற்கான காரணம் அபூ சுஃபியானை தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வர வேண்டும் என்பதற்காகவே உம்மு ஹபீபாவை மனமுடிக்கிறார்கள் மனமுடித்ததற்கு பிறகு மக வந்து வீட்டுக்கு வந்தாச்சு கட்டுப்பாடு தானாக வந்து சேர்கிறது உம்மு ஹபீபாவை பெருமானார் மணமுடித்து தலாக் கொடுத்து விடுகிறார் நீண்ட வரலாறு அதனாலே மணமுடிக்க சொல்லுவான் பெருமானார் சொல்லுவார்கள் கடைசியில் அது மணமுடிவாக மாறி போகும் குர்ஆன் பேசுகிற வார்த்தைகளிலே செய்து தலாக் விடுவார் முத்தபன்னா வளர்ப்பு மகனுடைய மனைவியை மணமுடிக்கலாம் என்ற சட்டம் உலகத்திற்கு சேர வேண்டும் என்பதற்காகவே பெருமானார் மணமுடிக்கிறார் இஸ்லாத்தினுடைய சட்டத்தை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக மனமுடிக்கிறார்கள் அவர்களுக்கு வலிமாவை உம்மு சுலைம் அல்லாஹு தஆலா கொடுக்கிறார்கள் பெருமானார் சார்பாக வலிமாவை உம்மு சுலைம் கொடுக்கறாங்க அங்க இருக்கிறவங்க எல்லாம் கூப்பிடுறாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வலிமா என்ன கொடுத்தாங்க ஒரு ஆட்டை இருக்கிறாங்க எழுபத்தி ரெண்டு பேர்களுக்கு மேல ரோட்ல யாரெல்லாம் போறாங்களோ அவங்க எல்லாம் வரச்சொல்லுங்க சொல்லுங்கன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி செல்லக்கூடிய அத்தனை பேர்களை அனஸ் ரலியல்லாஹு அழைத்து வருகிறார்கள் யார் யாரெல்லாம் போகிறார்களோ அழைத்து வருகிறார்கள் ஆனால் இருப்பது கொஞ்சம் தான் உணவு பெருமானார் செல்லல்லா அலைஹி உணவை எடுத்துக்கொண்டே இருங்கள் என்றார்கள் எடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள் சாப்பிட்டுக் கொண்டே இருக்கிறார்கள் 72 பேர்கள் சாப்பிடுகிறார்கள் இருக்கிற உணவு நாலு பேர் ஐந்து பேருக்கான உணவு 72 பேர் சாப்பிட்டார்கள் அது அரபுகள் சாப்பிடுறது கொஞ்சம் நஞ்சமா சாப்பிடுவான் இன்னைக்கு நாலு பேர் உட்கார்ந்தா ஒரு ஆட்டை காலி பண்ணிடுறான் 72 ரெண்டு பேர் அமர்ந்து சாப்பிடுகிறார்கள் அந்த உணவு அப்படியே இருக்கிறது அனஸ் ரலி அல்லாஹு சொல்லி காட்டுகிறார்கள் சைனபின் வலிமாவை போன்று நான் எந்த வலிமாவையும் கலந்து கொள்ளவில்லை என்று சொல்லி காட்டுகிறார்கள் சாப்பிட்ட சகாபாக்கள் ஆனந்தமா சாப்பிட்டுட்டு எந்திரிச்சு போக மனசு இல்ல விஷாம உட்கார்ந்தாங்க நாயகத்தை பார்த்தா இயற்கையாகவே போக மாட்டாங்க இப்ப நல்லா சாப்பிட்டு இருக்காங்களா எந்திரிச்சே போகல அல்ல வகையை இறக்கிட்டான் சாப்பிட்டமா கிளம்பணுமான் இருக்கணும் நபியின் வீட்டில் உட்கார்ந்து நீங்க அரட்டையை தொடங்கி விடக்கூடாது அல்லாஹ் வகி இறக்கி அனுப்பினார் ஜெயினபின் திருமணம் ஒரு அதிசயமான திருமணம் அடுத்ததாக ஜெயினபின் ஹுசைமா என்ற பெண்ணை பெருமானார் திருமணம் முடிக்கிறார்கள் அபிசீனியா ஈரத்திலிருந்து திரும்பி வருகிற பொழுது அந்த கணவனும் இறந்து போகிறார் உபைதா உபைதாவினுடைய அவளை தாங்க முடியாமல் ஜைனம் பின் துஹுசைமா இருக்கிற பொழுது அழுகையின் சாற்றல் அழுகையின் கண்ணீர் அலைவாய்ந்து கொண்டிருக்கிறது சஹாபாக்கள் வந்து சொல்றாங்க நாயகமே இந்த பொண்ணு அழுதழுது செத்து போயிரும் போல தெரியுது ஜைனம் பின் துஹுசைமா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்ணுக்கு ஆறுதலாக திருமணம் முடிக்கிறார்கள் அந்த பெண் எவ்வளவு பெரிய பெண் என்று சொன்னார் உம்முல் மசாக்கின் யாராவது ஏழைகள் கேள்விப்பட்டாவே அந்த தெருவுல ஒரு ஏழை பையன் இருக்கிறான்னு கேள்விப்பட்டா கொண்டு வந்து தான் வீட்டுல வச்சுக்குவாங்க அந்த வீட்டுல ஒரு எத்தீம் இருக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டா தான் கொண்டு வந்து வச்சுக்குவாங்க அவர்கள் வஃபாத் ஆகிற பொழுது அவர்கள் வீட்டில் வளர்ந்த பிள்ளை மட்டும் வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள் நாற்பத்தி பிள்ளைகள் இருந்தார்கள் என்று யார் தான் ஏழை இருக்கிறாங்களோ கொண்டு வந்து கொண்டு வந்து தன் வீட்டிலே வைத்து வளர்த்து அந்த பெண்ணை பெருமானார் செல்லல்லா குலைவத்தில் மனமுடிக்கிறார்கள் இதனால் மற்றவர்களுக்கு வாழ்வு கிடைக்கும் என்பதற்காக அடுத்ததாக ஒன்பதாவதாக மைமூனாவை மனம் முடிக்கிறார்கள் இவன் அப்பாஸ் அல்லாஹு தலாவினுடைய ஹாலா மைமூனா அல்லாஹு தலாவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி ஆறிலே வருகிறார்கள் ஹிஜ்ரி ஏழிலே லே வருகிறார்கள் வருகிற பொழுது மைமூனா தானே போய் சொல்றாங்க பெருமானார் இடத்துல குறைசு குலத்தை சார்ந்தவர்கள் மைமூனா கணவன் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் மைமூனா நபிய நாயகமே உங்களை நான் மனம் கொள்கிறேன் நாயகமே என்று சொல்லிவிட்டு அப்பாஸ் ரலியல்லாஹு இடத்திலே போய் பேசுகிறார்கள் அப்பாஸ் ரலியல்லாஹு வந்து பெருமானார் இடத்திலே சொல்கிறார்கள் நபிய நாயகமே குறைச்சி குலத்தை சார்ந்த பெண்மணி நாயகமே வாழ வழி இல்லாமல் இருக்கிறார்கள் நாயகமே அவர்களுக்கு அடைக்கலம் கொடுக்க வேண்டும் நாயகமே என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அழைவு செல்லம் என்பவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொல்லி அதற்கு பிறகு மைமுனாவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி செல்லம் மனமுடித்தார்கள் மிக மங்களகரமாக அவர்கள் வாழ்ந்தார்கள் என்று வரலாறு சொல்லி காட்டுகிறது இதற்கு அடுத்ததாக பத்தாவதாக ஜுவைரியாவை பெருமானார் மணமுடிக்கிறார்கள் யார் அந்த ஜுவைரியா பனு முஸ்தலிக் போர்க்களம் இதில் அஞ்சில நடக்குது பனு முஸ்தலிக் போர்க்களம் போர்க்களத்திலே போரே செய்யவில்லை எதிரிகள் எல்லாம் பொருளை விட்டு விட்டு ஓடி விடுகிறார்கள் அதிலே அடிமைகளாக மாட்டிக்கொண்டவர்கள் தான் இந்த ஜுவைரியா ஜுவேரியாவினுடைய அழகு எவ்வளவு அழகுன்னா ஆயிஷா ரலி எல்லாமே பயப்படுவாங்களாம் நாயக நம்மளுக்கு முன்னாடி விட்டுட்டு போனாலும் என்ன செய்யறது ஆயிஷாவே பயப்படுவாங்களாம் ஜுவேரியாவினுடைய பேச்சின் வார்த்தையும் அப்படி ஆனால் கைதிகளாக பெண்கள் பிடிக்கப்பட்டு சகாபாக்களுக்கு பிரித்து கொடுக்கிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி ஜுவேரியாவை சாவித்தி சாபித் கைசி கைஸ் சம்மாசரடி எல்லாவுக்கு கொடுத்து விடுகிறார்கள் கைதிகளோடு கைதியாக சென்று விடுகிறார்கள் அந்த ஜுவைரியா ஒன்பது பக்கத்தில் ஒரு கடிதம் எழுதினார்களாம் பெருமானாருக்கு நாயகமே என் குலத்தின் தலைவர் மகள் நான் என் குளத்தின் தலைவர் மகள் நான் நான் இந்த ஜைத் இப்னு சாபித் இப்னு கைத் இப்னு சம்மாத்துக்கெல்லாம் மனைவியால இருக்க முடியாது அடிமையாகலாம் இருக்க முடியாது ஒரு தலைவர் தலைவரோடு தான் வாழ வேண்டும் மிக அற்புதமான கடிதம் அந்த கடிதத்தின் வரிகள் ஒவ்வொன்றும் வைரவார்த்தைகள் அந்த கடிதத்தை படிச்சுட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு பழிவு வஸல்லம் அவர்கள் சகாபாக்களிடத்தில் ஆலோசனை செய்கிறார்கள் சகாபாக்கள் நாயகமே இந்த பெண்மணி உங்களுக்குத்தான் பொருத்தம் நாயகமே என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு பழிவு செல்ல அவர்களுக்கு மனமுடித்து வைக்கிறார்கள் அதற்கும் வலிமாவாக உம்மு சுலைமு தான் கொடுத்தார்கள் வரலாறு சொல்லி காட்டுகிறார் உம்மு சுலைம் கொடுக்கிறார் திருமணம் நடக்கிறது இதனால் ஏற்பட்ட விளைவு என்ன ஜுவேரியாவை திருமணம் முடித்த காரணத்தினால் தாயியாக ஜுவேரியா மாறி பனு முஸ்தலிக்கில் இருக்கிற அத்தனை பேர்களும் முஸ்லிம் ஆவதற்கு ஜுவேரியா தான் காரணமாக இருந்தார்கள் வரலாறு சொல்கிறார் பெருமானாரை முடித்ததற்கு பிறகு ஏறத்தாழ எழுநூறு குடும்பத்திற்கு மேற்பட்ட குடும்பங்களை ஜுவைரியா தன்னுடைய சொல்லாக்களின் மூலமாக தன்னுடைய தாவத்தின் மூலமாக எகத்துவத்தை எடுத்துச் சொல்லி இஸ்லாத்திற்கு அழைத்த வரலாறு உண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி ஹைபரிலே மணமுடித்தவர்கள் தான் சஃபியா யூத பெண்மணி நாயகம் ஆறு குறைசிகளை மனம் முடிச்சிருக்கிறாங்க ஒரு யூத பெண்ணை மனம் முடிச்சிருக்கிறாங்க மற்ற அரபு கபிலாவை சார்ந்த நாலு பேர்களையும் மனம் முடித்திருக்கிறார்கள் அதுல யூத பெண்மணி யூத பெண்மணியினுடைய தலைவர் பிஜிபின் அஹ்தபினுடைய ரொம்ப திறமையான பெண்மணி போர்க்களத்திலே அத்தனை பேர்களையும் கொண்டு குவித்து பெண்களை எல்லாம் சிறைப்படுத்துகிற பொழுது சஃபியா அலி தஆலா வந்து பெருமானாருக்கு கிடைக்கிறாங்க அந்த சஃபியாவையும் திஹியத்துல் கலவிக்கு பிரிச்சு கொடுத்தாச்சு அதற்கு பிறகு சகாபாக்கள் சொன்னார்கள் நாயகமே தலைவரின் மகள் நாயகமே என்று சொல்லுகிற பொழுது ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்தின் வம்சம் நாயகமே மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய குலத்தை சேர்ந்தவர்கள் நாயகமே என்று சொல்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஒன்பது அரூஸ் ஒரு விவாயத்தில் ஏழு அரூஸ் என்று சொல்லி அவர்களுடைய பணத்தை கொடுத்து சஃபியா ரலியல்லாஹு தஆலாவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் பெற்று மனமுடிக்கிறார்கள் இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மணமுடித்து 11 பேர்களையும் மனமுடித்தார்கள் சஃபியாவை மனமுடித்ததின் மூலமாக யூதர்களுக்கான உறவுகள் நல் உறவுகளாக மாறியது என்று வரலாறு சொல்கிறது பெருமானார் ஒரே ஒரு கன்னி பெண்ணை தான் மனமுடிக்கிறார்கள் அதுவும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 25 ஆண்டுகள் ஒரு பெண்ணோடு தான் வாழ்ந்திருக்கிறார்கள் அதற்கு பிறகு தன்னுடைய வயோதிக காலத்திலே 10 மனைவிகளை மனமுடித்தார்கள் அவர்களுடைய வாழ்க்கைக்காக இஸ்லாத்தை பரத்துவதற்காக பெருமானார் மனமுடித்தார்கள் நல்லறம் வாழ்ந்தார்கள் பெருமானார் எப்படி வாழ்ந்தார்களோ அப்படி வாழ்ந்து சிறக்க வல்லோன் அல்லாஹ் வாய்ப்புகள் நல்குவானாக வாஹ்ரு தஅவா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وبارك وسلم عليه اللهم أنت السلام ومنك السلام إليك يرجع السلام تبارك ربنا وتعالى وتعلمت يا هذا الجلال والإكرام ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعليه وصحبه أجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد ربي صلي عليه وسلم